எந்தெந்த நாடுகளில் எல்லாம் அப்பா ஆப்கானிஸ்தான் இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது ஆனால் இந்த மற்ற மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன வித்தியாசம் பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான் ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறது இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர் கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன உதாரணமா அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம் ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குரான்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான் அது கிட்டே போக மாட்டோம் இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யறோம் நம்ம தடுக்கிறோம் அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம் ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கிறது அதே போன்றுதான் பலஸ்தீனுங்கிற நாட்டை இங்க வைங்க பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காக்காரர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வைங்க இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு என்னது இது பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை அகீதா அகீதான்னு சொல்றோமா இல்ல நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா என்ன அகீதா அல்லாவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும் முகமது சுல்லாஸ் அவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது ஒரு அகீதா ஒரு கொள்கை இருக்கிறது அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அக்கீதா அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டால் தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும் ஏ அப்படின்னா கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா இஸ்லாம் சில விஷயங்களை சொன்னார்கள் கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள் என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும் மேற்கே உதிக்கும் அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா தஜால் வேற ஈசா அலி இஸ்லாம் இறங்கி வருவது வேற முன்கர் முன்கர் நிக்கிறா யாஜூஜ் மாஜூஜ் வேற அந்த ஒரு பெரிய பிராணி வருது வேற மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள் இப்படி முக்கியமான சில பத்து அடையாளங்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதுல முக்கியமான இரண்டு அடையாளம் என்ன தஜ்ஜால் வருவது ஈசா நபி இறங்கி வருவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு தஜ்ஜால் வந்து இறங்கிலாம் வரமாட்டான் ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான் அந்த கேமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான் வெளியே வந்துருவான் கரெக்டா அது ஈசா நபி என்ன செய்வாங்க வானத்துல இருந்து இறங்கி வருவாங்க இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு என்ன தொடர்பு இங்கு வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொள்ளுவா ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொள்வார்கள் இது நமது அக்கீதா அப்படிதானா இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அக்கீதா இருக்கிறது நஸ்ரானிகளுக்கு என்று ஒரு அக்கீதா இருக்கிறது நஸ்ராணிகள்னா யாரு யாரு கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது என்ன கொள்கை இந்த தஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் பித்னா ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு அவன் ஒரு பெரிய விஷயம் அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி எப்படி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு நியமத்தா நிகமத்தா ஈசா அலி இஸ்லாம் பூமிக்கு இறங்கி வருவது முஸ்லீம்லாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருட்கொடையா ஆபத்தா அருட்கொடை தஜ்ஜால் வருவது ஆபத்து ஆனால் அவர்களுக்கு தஜ்ஜால் வருவதுதான் அருட்கொடை விளங்குச்சா என்ன கொள்கை அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்றுதான் அவர்களுக்கு ஈசா நபி வருவார் ஆனால் நபியாக அல்ல தேவகுமாரனாக தேவனாக தேவனின் குமாரனாக யார் வருவா ஈசா நபி ஜீசஸ் வருவார் யூதர்களை பொறுத்த வரைக்கும் தஜால் வருவான் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா அவர்களுடைய கொள்கைப்படி மலிக்கு சலாம் ஆபத் பாண்டவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் தெரியுமா ஆபத் பாண்டவன் ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவன் தான் யாரு ஆபத் பாண்டவன் இந்த இந்த யூதர்களை அவங்களுடைய அகைதாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது தல்முத் என்கிற அவர்களுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும் அதுல யூதர்கள் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள் அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பிறவி இந்த பூமியில் வரும் அந்த பிறவி தான் யாரு தஜால் அப்ப தஜால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு ஆபத்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும் இந்த வரலாற்றை பார்க்கணும் முதல்ல அல்லாஹ் சுபானு பதினேழாம் அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறான் இஸ்ரா மேராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம் ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுபானு தாலா இஸ்ரா மேராஜ் என்கிற நபிகள் நாயகம் சல்லாஹருடைய விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குரான் வசனம் இதுதான் எது சுபஹான் அல்லதி அசராபி அபதிஹி லைலம் மீனல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அல்லாஹ் மிக தூய்மையானவன் ஏ தான் அசராபி அபுதிஹி அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான் இந்த டைம்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில் தகவல் தொழில்நுட்ப சாதனைகள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில் எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்திற்கு அல்லாஹ் சுபானத்தை என்ன செஞ்சான் நைட்டோட நைட்டா கூட்டு போனான் புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லா சுமானத்தில் அமைத்து என்ன செய்தான் நபிகள் நாயகம் சிலாசுவர்களை மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனா முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லா அழைத்து சென்றான் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம் அல்லதி எந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹூ அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம் எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளா சண்டை வந்திருக்குன்னா திருக்குறானில் அல்லா சுமானத்துல மிக தெளிவாக சொல்லுகிறான் அல்லதி பாரக்னா அந்த மஸ்ஜித் ரக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர் அந்த மஸ்ஜித் ரக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் மஸ்ஜித் ரக்ஸா குதுஸ் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன உதாரணமா ஹரம் ஹரம்ங்கிறோம் ஹரம்னா என்னது ஹரம்னா காபா இருக்கு இல்லையா காபா என்பது அந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம் அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ ஹஜூபராக போகும்போது அது காபா அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம் அதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது குதுஸ் பரிசுத்த இடம் அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன் எப்படி பலஸ்தீனுங்கிறது அந்த கண்ட்ரியோட நேம் குதுசுங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர் அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர் அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் வரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் வரக்கத் என்கிற வார்த்தை எல்லா குரான்ல சொல்றான் அப்போ இந்த மசித் ரக்ஸாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான் ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ யார் புரிஞ்சிருக்கிறா அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான் அதனால தான் விடமாட்டேன்றான் அவன் பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காவுக்கு முடிக்க முடியாதா அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்ற ஆகாம இருக்காது அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா கொடுக்க முடியும் ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்துலயே நிக்கிறான் பாரக் நாஹவுலஹு அது எப்படிப்பட்ட இடம் அது அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம் உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும் நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க என்ன விளம்பரம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அப்படி இருக்கு ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க ஆனால் அல்லாஹ் சுபானத்தாலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம் எதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு விளக்குகிறான் அது எப்படியாப்பட்ட இடம்னு அல்லதி பாரக்னா ஹவுலஹு நம்ம நினைச்சிருக்கிறோம் அதை சுற்றிலும் பறக்க செய்திருக்கிறோம் அப்ப அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற என் திசையிலும் என்ன இருக்குது அருளும் வளமும் இருக்கிறது பஞ்சம் பார்க் பஞ்சம் வராத இடம் அது இன்னும் சொல்ல போனால் வரக்கத் என்கிறதற்குண்டான அர்த்தம் அல்லாஹ் சுமானத்தில் அந்த இடத்தில் தான் அதிகமான அன்பியாக்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் அதிகமான ரசூல்மார்களை அல்லாஹ் சுபானத்துல அனுப்பியிருக்கிறான் வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம் இப்படி வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம் அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய ஒரு மகத்துவம் பொருந்திய இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லி நுரிய ஹூமி நாயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுபஹானஹு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்லாம் மேராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான் சகோதரர்களே இப்போ இன்னும் அந்த வருஷத்து ரக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல காபத்துல்லா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் சிலாஸ் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் சல்லா செல்லம் கிபிலாவாக தொழுது வந்தார்கள் ரசூலுல்லா மட்டும் அல்ல நபிகள் நாயகம் சல்லாஹர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது எது இருந்தது மஸ்ஜித் ரக்ஸா இருந்தது கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் சல்லா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சரியத்திற்கு முன்பே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது கிபிலா அப்போ ஆனால் நபிகள் நாயகம் சல்லா இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் மீது இருக்கிற முகப்பத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் யூதர்களும் இந்த மசூர் சொந்தம் உண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் சல்லா அல்லாவிடத்திலே வேண்டி பெற்ற வரம்தான் எனது காபத்துல்லா ரசுல்லா என்ன செய்வாங்க வானத்தை நோக்கி நோக்கி பார்ப்பாங்க ஏன் ரசுல்லாவோட இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க தன் தூதரின் ஆசையை நிறைவேற்றும் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லா சுபானத்துல காபத்துல்லாவை விழாவாக்கி கொடுத்தான் வேற எந்த காரணமும் கிடையாது வேற எந்த காரணமும் கிடையாது உதாரணமா இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல நம்ம அந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிக்கிறான் அந்த ஸ்கூலுக்கு பையன் படிக்கிற காரணத்துக்காகவே அந்த ஏரியால போய் வீட்டு வீட்டு பிடிச்சி குடி இல்லையா பாப்பா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு சொந்தக்காரங்க எந்த இடத்துலயும் இருப்பாங்க ஆனா என்ன செய்வோம் இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான் அதனால மட்டுமே என்ன செய்வோம் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம் வீட்டு பிடிச்சி வீடு வீடு கட்டி குடி போவோம் அல்லது வீட்டை வாடகை பிடிச்சி போவோம் அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க யார் விரும்புறா என்னுடைய தூதர் விரும்புறார் கது நரா தகல்லுவ வஜுகிக்கு அல்லா மியாலா சொல்றான் நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அண்ணாறுவதை நான் பார்க்கிறேன் அதனால தான் நான் என்ன செஞ்சேன் கிபிலாவை மாத்தினேன் நீங்கள் விரும்புகிற கிபிலா கிபிலத்தன் தருதாக நீங்கள் பொருந்தி கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுபானா தலா சொல்றான் அப்போ பெருமானார் சல்லல்லா அலை சொல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது மஸ்ஜிதுல் அக்ஸா ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் உம்ராவிற்கு போவர்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்துவிட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க உடனே அந்த மஸ்ஜிதில் கிபிலத்தேன் என்று இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம் மஸ்ஜிதில் கிபிலத்தேன் என்னது இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித் ஏன் ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க சல்லுன்னு என்ன செய்யறாங்க அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள் அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது மஸ்ஜிதுல் கிபலத்தை இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித் ஆனால் இந்த மஸ்ஜிதுல் கிபலத்தைனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் கூட மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு இன்றைக்கு தரப்படுவதில்லை அது ஒரு புனித இடமாவே இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைப்பதில்லை பலஸ்தீன் என்று சொன்னாலே அது ஏதோ பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு காஷ்மீர் இந்தியாவின் பிரச்சனை அல்லது பாகிஸ்தானுடைய பிரச்சனை அதே மாதிரி பலஸ்தீன் என்ன ஆயிடுச்சது பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை ஈராக் ஈராக்குக்காரங்களுடைய பிரச்சனை ஈராக்கில் உள்ள எண்ணெய்க்காக வேண்டி சதாம் ஹுசேனையை கொண்டு ஈராக்கை பிடிச்ச அமெரிக்கா ஈராக்கை பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடறோம் அது ஈராக் நாட்டு பிரச்சனை அதே போன்று பலஸ்தீன் என்று வந்துவிட்டால் அது பலஸ்தீனத்து மக்கள் பிரச்சனை என்றுதான் முஸ்லிம்களை இன்றைக்கு யூதர்கள் பார்க்க வைத்து விட்டார்களே தவிர இது ஒரு முஸ்லிம்களின் அகைதா ரீதியான பிரச்சனை என்பதை இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு மறந்தே விட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனா இந்த மஸ்ஜித் அக்சாவை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன இந்த மசூத் அக்சாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் முன்னூறு முன்னூறு ஆண்டு காலத்தில் இருந்து எத்தனாவது வருஷம் முன்னூறு வருஷமாவே பெருமானார் சிலாரிச நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் முன்னூறு ஆண்டு காலமாக அந்த மசித் லக்ஸா கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இருந்தது ரோமர்கள் என்று அறியப்பட்ட அந்த கிறிஸ்தவ ரோமானியர்களிடத்தில் தான் இது இருந்தது மஸ்ஜித் லக்ஸா என்ன இந்த மசித் லக்ஸா பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மூன்று பேருக்கு மத்தியில் அது என்னது அது வந்து மூன்று பேருக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது ஏன் இவனுக்கும் அது புனிதம் நமக்கும் அது புனிதம் நசராணிக்கும் அது புனிதம் யாருக்கு பவர் இருக்கோ யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க நிச்சயிக்கலாத ஏன் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள் ஈசா அலை இஸ்லாம் பிறந்த இடம் எது ஜெருசலம் சொல்லுவாங்களா இல்லையா ஜெருசலம் எது பலஸ்தீன் அப்போ அதனால் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க யூதர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏன் ஈசா நபி இருந்தாலும் மூசா நபி இருந்தாலும் யாருக்கு சொந்தம் யாருக்குங்க சொந்தம் நமக்கு தான் சொந்தம் அவன் சும்மா ஈசாவை கடவுளாக்கி விட்டான் இவர்கள் மூசாவை தூதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்களே தவிர உண்மையாலுமே ஈசாவும் மூசாவும் யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் அட அல்லாவுக்குரிய அடியார்கள் நாங்க அப்ப எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம் உண்மைதான் விளங்குதா உங்களுக்கு அப்ப இந்த மஸ்ஜித் சரி பலஸ்தீனானாலும் சரி உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக இருக்கிற மூன்று மதங்களுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று அப்பதனாலதான் வரலாறு நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரியும் பெருமானார் நபியாக அனுப்பப்படுவதற்கு சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடியே ரோமர்களிடத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த மசித் ரக்ஸா அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது ஆனா ரசுல்லாவுடைய கனவு நபிகள் நாயகம் சுல்லாஹருடைய கனவு பெருமானார் சுல்லாஹருடைய ஆசை இந்த மசித் அக்ஸா முஸ்லிம்களிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று ஆனால் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி பேசவே இல்லை பெருமானார் சொல்லா அலிசல்லம் மஸ்ஜித் அக்ஸா என்கிற விஷயத்தையே இந்த சமுதாயத்திற்கு எப்ப சொன்னாங்க இஸ்லாம் மேராஜுக்கு போகும்போது தான் சொன்னாங்க அதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது மஸ்ஜித் அக்ஸா தெரியாது அந்த பக்கமாக பலஸ்தீன் பக்கமாக அந்த பகுதியாக வியாபாரம் செல்பவர்களுக்குத்தான் அந்த நாட்டை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் தெரியுமே தவிர முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தோடு ஒரு புனிதம் இருக்கிறது ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் சிலாஸ் என்ன பண்ணல மிக அதிகமாக சொல்லவே இல்லை ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த கிபலாவை குறித்து சொன்னதில் இருந்தும் அந்த பள்ளியில் தொழுதால் எத்தனை நன்மைன்னு சொன்னாங்க எத்தனை நன்மைன்னு சொன்னாங்க ஐநூறு நன்மை என்று பெருமானார் சிலாசன் இருக்கிறாங்க காபத்துள்ளால போய் ஒரு ரக்காத்து தொழுதா ஒரு லட்சம் நன்மை மஸ்ஜித் நபவியில் போய் ஒரு ரக்காத்து தொழுதால் ஆயிரம் மடங்கு நன்மை ஆனால் புனித இல்லமாக இருக்கிற மஸ்ஜித் அக்சா பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜித் அக்சாவில் போய் தொழுதால் ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை ஐநூறு நன்மை அப்ப இந்த ஐநூறு நன்மை இழந்த மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் சுல்லாலை சொல்லும் ஒரு ரகாத்திரிக்கு நீங்க அங்க போய் தொழுதிங்கன்னா ஐநூறு ஐநூறு மடங்கு நன்மை என்று பெருமானார் சுல்லாஸ்லம் சொன்னதிலிருந்தே சஹாபாக்களுடைய ஒரு தாகம் எப்படியாவது இந்த மசூதி அக்சாவை செய்யணும் மீண்டும் நம்மிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்பதில் பெருமானார் சிலாசருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள் அதே போன்று அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருவை ஹிஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு ஹலிஃபா உமர் பன் ஹத்தா ரதி அல்லாஹ் ஒன்வர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸா மீட்டப்படுகிறது எப்படி மீட்டப்பட்டுச்சு உமர் பின் அவர்கள் ஹலிஃபாவாக ஆனதற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் ரயில் அவருடைய காலத்திலேயே உள்கட்டமைப்பை சரி செய்து விட்டு உள்கட்டமைப்புனா என்னது மதினால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்தையும் சரி கட்டிட்டு யூதர்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியில் உமர்மன் கத்தாப் ரதையிலானு முழுமையாக ஈடுபடுகிறார் அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார்கள் படைகளை நியமித்து சரியா என்று அரபியில் சொல்லுவார்கள் படைகளை நியமித்து உமர்மன் கத்தா பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள் அதே போன்றுதான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரின் தலைமையில் உமர் பன் ஹத்தாப் ரதி நேரடியாக ரோமர்களை சந்திப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள் உமர் பன் ஹத்தாப் அவர்கள் திட்டம் போட்டு கொடுத்த எந்த படையும் தோற்கவே இல்லை அப்படியே ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுபானோத்தலா மகத்தான வெற்றியை கொடுத்தான் அதே போன்றுதான் அபு உபைதா ரதி அல்லாஹ் படைகளை திரட்டி கொண்டு அதனால் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரோம ரோமர்களை ஒரே அட்டம்ப்டில் அடக்கிறாங்க அன்னைக்கு பெரிய வல்லரசா என்ன இருந்துச்சு இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன் ஒண்ணும் கிடையாது அமெரிக்கா உள்ள உள்ள விஷயங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா குப்பை ஆனால் ஒரு வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா தன்னை காட்டிக் கொள்வதைப் போல கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு வல்லரசுகளாக தம்மை காட்டிக் கொண்டதை போல அந்த காலத்தில் இருவரும் வல்லரசுகளாக பல நூற்றாண்டுகளை கடந்த நாடுகள் எதுன்னு சொன்னா ஒன்று ரோமாபுரி இன்னொன்று பாரசி ஒரு பக்கம் தங்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளி அந்த அடிப்படையில் இருந்த இந்த ரோமர்களை உமர் கத்தாப் அவர் கூட படைக்கு தலைமை தாங்கி போல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அனுப்பல எல்லா இடத்துக்கு அனுப்புற மாதிரி சரியா அபு உபைது ஜர்ரா என்கிற அந்த ரவி தோழரின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள் போறாங்க இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரோம ரோமா ரோமர்களும் ரோமத்தின் அந்த ரோமாபுரி மன்னர்களும் உடனே உமரபுன் கத்தாப் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனா என்ன நிபந்தனை போடுறாங்க டைரக்டா உமர் வரட்டும் நாங்க என்ன செஞ்சிடறோம் இந்த மசூத் அக்சாவுடைய சாவியை கொடுத்துட்றோம் நமக்கு நல்லா தெரியும் உமர் அலீலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எல்லாருக்கும் என்ன போடுவாங்க கண்டிஷன் போடுவாங்க அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது யாரும் கண்டிஷன் போட முடியாது அவர் என்ன நிபந்தனையை போடுகிறாரோ அந்த நிபந்தனை தான் பிறரை ஏற்க வேண்டும் ஆனால் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக புனித இல்லம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக பெருமானார் சில்லாஸ் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக நமக்கு எல்லாம் தெரியும் அஹ்சா போற பத்தி படிக்கும் போது தெரியும் அஹசாப் அகழ் அகழியை தோண்டும் போது அந்த பெரிய பள்ளத்தை தோண்டும் போது சாபாக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க தோண்ட முடியாம நபிகள் நாயகம் சிலாலை சொல்லும் தோழர்களோட தோழர்களா ஆயுதத்தை எடுத்து ஓங்கி அடிப்பார்கள் அடிக்கிற இடத்தில் பாறைகள் இருக்கும் இப்படி இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய உபகரணங்களை வைத்துத்தான் என்ன செய்யறாங்க ரோட்டை தோண்டுகிறார்கள் ஆனால் அன்னைக்கு சும்மா சுத்தியில் போன்ற கடப்பாறை போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க பெருமானார் சொல்லாலை சொல்லும் தோழர்களோட சேர்ந்து அடிக்கிறாங்க அப்போ ஓங்கி அடிக்கும் போது ஒரு பாறை வருகிறது அந்த பாறையை அடிக்கும் போது நபிகள் நாயகம் சொல்லாலை சொல்லும் சாபாக்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி என்ன செஞ்சாங்க தங்கமும் வெள்ளியையும் என்னுடைய உம்மத்து என்ன செய்யும் வெற்றி கொள்ளும் தங்கமும் வெள்ளினா என்ன அர்த்தம் ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் என்னுடைய உம்மத்து வெற்றி கொள்ளும் அன்னைக்கு ரசூல் சலாசனம் சொன்ன செய்தி ஒரு செய்த முன்னறிவிப்பு உமர் உபன் கத்தாபுருடைய ஆட்சி காலத்துல பழிச்சுது அப்படின்னு செஞ்சாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வேண்டுகோளை ஏற்று நேரடியாக அங்கே சென்று அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை போதித்து அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து மஸ்ஜித் அக்ஸாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் பெருமாள் அபூபக்கர் செய்தார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போ கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் கேப்புக்கு அப்புறம் யாருக்கிட்ட வந்துச்சு நம்ம கிட்ட வந்துச்சு அன்றிலிருந்து சுபஹான் அல்லாஹில் முஸ்லிம்கள் தான் அதை பராமரித்தார்கள் முஸ்லிம்கள் தான் பராமரித்தார்கள் ஐநூறு ஒரு ரக்காத்து தொழுதால் ஐநூறு மடங்கு நன்மை என்ற நபிகள் நாயகம் சொல்லாசர்கள் சொன்னார்களே அந்த சவாபுகள்லாம் சரமாரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹிஜிரி நானூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதாவது நானூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நம்ம இடத்துல வந்துச்சு இந்த நானூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஹிஜிரி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன நடைபெறுகிறது அங்கே மறுபடியும் அந்த நம்முடைய கையில் இருந்து மீண்டும் யாரிடத்திலே போகிறது கிறிஸ்தவர்களிடத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் ஏற்படுது என்றால் மில்லியன் கணக்கில் அவர்கள் மக்களை கொண்டு சென்று சுமார் அறுபதனாயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்து எத்தனை பேரை கொன்றுட்டு சுமார் அறுபதனாயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்து ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்து சென்று அந்த மஸ்ஜித் அக்சா அமைந்திருக்கிற பலஸ்தீனத்தை மீண்டும் தங்களிடத்தில் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அகப்பட்டு என்ன செய்யறாங்க அங்கே சிலுவையை நாட்டுகிறார்கள் அங்கே இஸ்லாமிய சின்னங்களாக புனிதங்களாக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறார்கள் தகர் தெரிகிறார்கள் தகர் தெரிந்து விட்டு அங்கே அன்னவாக சாலிசு சலாசா மூ அல்லாஹ் என்பவன் மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்கிற கொள்கையை அங்கே நிலைநாட்டுகிறார்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மறுக்கல அல்லாஹ் அவன் என்ன சொல்றான் அல்லாஹ் ஒரு கடவுள் அதே மாதிரி அதே மாதிரி ஈசா நபி ஒரு கடவுள் அந்த மூன்றாவது கடவுள்ங்கிறது அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு ஒன்னு மரியத்தை கடவுள் என்கிறார்கள் இன்னொரு யாரு பரிசுத்தா அதாவது பரிசுத்தாவி என்று சொல்லப்படக்கூடிய நம்ம ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொல்றோமா இல்லையா அவங்கள கடவுள்னு சொல்ற குரூப் இருக்குது மரியம் அலிஸ்லாத்த கடவுள்னு சொல்ற குரூப் இருக்கு ஆக மொத்தம் அவங்க யாரு மூ ஒரு கடவுளே போற்றின்னு தான் சொல்லுவான் அவங்களுடைய ஜபத்தை நம்ம கவனிச்சோம்னா தெரியும் என்ன சொல்லுவார்கள் மூ ஒரு கடவுளே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முக்கடவுள் கொள்கையை அங்கே அவர்கள் பறைசாற்றி விட்டு அங்கே மஸ்ஜித் அக்சாவை தன்னிடத்தை என்ன செய்கிறார்கள் மேட்டிக் கொள்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் போது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அல்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹிஜிரி வருடில் ஹிஜிரி வருடத்தில் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஹிஜிரி ஐநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை அது நசராணிகளிடத்திலேயே இருக்கிறது சகோதரர்கள் அது வரைக்கும் முஸ்லிம்களிடத்தில் ஒண்ணுமே செய்ய ஏன் முஸ்லிம்கள் கிட்ட இருந்து போச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிலாபத்தை குறித்து நமக்கு சொன்னார்கள் ஹிலாபத்துங்கிறது எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் அப்போ ஹிலாபத்து சஹாபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உமையாக்களுடைய ஆட்சி வந்தது உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு அதே போன்று தொடர்ந்து பாத்திமியாக்கள் உஸ்மானியர்கள் என்றெல்லாம் என்னாச்சு அதாவது நபிகள் நாயகம் சலாசருடைய காலத்தை தொடர்ந்து முறையான ஹிலாபத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஹிலாபத் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மன்னராட்சி முறை இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய உணர்வு சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட்டுச்சு அப்போ டோட்டலா ஹிலாபத்துங்கிறதே இல்லாம ஆக்கி முஸ்லிம்கள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் மில்லியன் கணக்கில் மக்களை திரட்டி கொண்டு போய் அறுபதனாயிரம் முஸ்லிம்களை கொண்டு விட்டு மீண்டும் மசூத் ரக்சாவை எடுத்தாங்க இங்க நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மசூத் ரக்ஸாவை அப்போது அவர்கள் கைப்பற்றிய போது முறையான இஸ்லாமிய தலைமை அல்ல சாபாக்களுடைய காலத்தில் இருந்த ஹிலாபத்தை போன்ற ஒரு வலுவான அமைப்பு இல்லை அந்த வலுவான அமைப்பு இல்லாத நேரத்திலும் கூட அறுபதாயிரம் முஸ்லிம்கள் அந்த மசூத் ரக்சாவிற்காக தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய புனிதமாக அன்றைக்கு கூட முஸ்லிம்களிடத்தில் கருதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரியணும் எப்படி சாபாக்களை போல ஒரு வலுவான ஹிலாபத் இல்லாத நேரத்திலும் கூட இந்த மசூத் ரக்சாவிற்காக எத்தனை பேர் உயிரை விட்டாங்க அறுபதனாயிரம் முஸ்லிம்கள் உயிரை விட்டார்கள் அப்படி உயிரை விட்டுத்தான் இந்த மசூத் ரக்சாவை அவர்கள் கைவிட்டார்கள் இப்படி அவர்களிடத்தில் இருந்த நேரத்தில் தான் துருக்கியை தலைமையாக கொண்ட அந்த துருக்கியர்களுடைய ஹிலாஃபத் அப்போதுதான் அறிமுகமாகிறது அறிமுகமாகி கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டைம்ல சுமார் தொண்ணூறு ஆண்டு காலம் சகோதரர்களே முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய சொந்த வீடு நம்முடைய தந்தைமார்கள் நம்முடைய பாட்டன் பூட்டன்மார்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அந்நியன் ஒருவன் அபகரித்தால் எவ்வளவு வருத்தமும் சங்கடமும் கை சேதமும் நமக்கு இருக்குமோ அதை விட பெரிய வருத்தம் அவர்கள் எடுத்திருந்துச்சு இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூறு ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு விசேஷமும் அவர்களிடத்தில் நடந்திருக்காது எந்த விதமான புதிய திட்டங்களும் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது புதிய திட்டங்கள்னா என்ன நம்ம ஹிலாபத்து வரலாறு கொஞ்சம் பார்த்தா தெரியும் அபுபக்கர் காலத்தில் என்ன நடந்துச்சு உமர் காலத்தில் நடந்துச்சு உதாரணமா அபுபக்கர் காலத்தில் ஜம்முல் குரான் குரான் என்ன செய்யப்பட்டுச்சு ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு அது ஒரு மிகப்பெரிய புதிய திட்டம் அதே போன்று உமர் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுச்சு உஸ்மான் அலினாரை காலத்துல ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல மாகாணங்களுக்கு தரப்பட்டுச்சு இதெல்லாம் அவர்கள் புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தினார்கள் ஆனா மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடமிருந்து கைவிடப்பட்ட அந்த தொண்ணூறு ஆண்டுகள் இந்த முஸ்லிம்களிடத்தில் எந்த விசேஷங்களோ எந்த ஒரு பெரிய திட்டங்களோ எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க எதை பத்தி தான் அவங்க சிந்திச்சாங்க மஸ்ஜித் அக்ஸாவை எப்படி திரும்ப மீட்டுறது இதே சிந்தனை தான் அங்கிருக்கிற தலைவர்களுக்கு இதே சிந்தனை அந்த தலைவர் குடும்பங்களுக்கு இதே சிந்தனை அங்கிருக்கிற சுல்தான்களுக்கு இதே சிந்தனை அங்கிருக்கிற ராணுவத்திற்கு இதே சிந்தனை மசித் அக்ஸாவை எப்படியாவது மீட்ட வேண்டும் மீட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதற்காக வேண்டி பல போர்க்களங்களை நடத்தி பார்த்தார்கள் பலவிதமான படைகளை அனுப்பி பார்த்தவர்கள் ஆனால் மில்லியன் கணக்கில் போர் வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு வலுவான கிறிஸ்தவ ராணுவம் அங்கே இருந்த காரணத்தினால் இந்த மசித் ரக்சாவை சுமார் தொண்ணூறு ஆண்டு கால முஸ்லீம்களால் மீட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அந்த நேரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்தை போன்று யார் உதிக்கிறா சலாஹுத்தீன் ஐயூபி யார் இவர் நல்லா தெரியும் சலாஹுத்தீன் ஐயூபுடைய வரலாறு படிச்சு பாருங்க மன்னர் பரம்பரையில் வராதவர் இவர் எந்த பரம்பரையில் வரல அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் மன்னர் பரம்பரையாக ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு மில்கியத் அந்த அரசாங்கமே அப்பதான் சேஞ்ச் ஆகும் ஏ சலாஹுதீன் ஐயூபுடைய வாப்பா பொறுத்த வரைக்கும் அவர் இந்த துருக்கிய ஹிலாபத்தின் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தின் தலைமை ராணுவ தளபதி துருக்கிய கிலாபத்துங்கிறது ரொம்ப பெருசு அன்னைக்கு வந்து இஸ்லாமிய தலைநகரமாக எது இருந்துச்சு துருக்கி இருந்ததுனால ரசூல் சலாஹன் இருந்து மதீனா இருந்துச்சு ரசூலா காலத்துல எது இருந்தது மதீனா இருந்துச்சு அப்படியெல்லாம் ஓடிச்சு ரொம்ப நாள் அப்புறம் துருக்கிய அந்த கிலாபத்து வரும்போதுதான் துருக்கியை தலைநகரமாக வைத்து இஸ்லாமிய கிலாபத் அறிய அறியப்பட்டது சுல்தான்கள் என்கிற என்கிறவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள் அமீருல் முமினின் ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் மாறி அன்னைக்கு என்ன இருந்துச்சு நிலுவையில சுல்தான் சுல்தான் சொன்னா தலைவருங்கிற அர்த்தம் தான் அப்போ இந்த சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மன்னர் பரம்பரையில் வராத சலாஹுதீன் அயூபி அன்றைக்கு அமீராக வருகிறார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ன காரணம் இந்த சுல்தான் அயூபி சலாஹுதீன் அயூபி அவங்களுடைய வாப்பா யாரு துருக்கிய கிலாபத்தின் ஒரு பகுதியின் தலைமை ராணுவ தளபதி அவருக்கு வந்து இந்த மன்னரும் மன்னர் வீட்டில் உள்ளவர்களும் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைமை தளபதியும் இந்த பலஸ்தீனை பற்றிய வசதி ரக்சாவை பற்றிய திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதனால் சலாஹுதீன் ஐயூபி எப்படியாவது இதை மீட்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தன்னை தானே உருவாக்குகிறார் பல பயிற்சிகளை எடுக்கிறார் மக்களை திரட்டுகிறார் இளைஞர்களிடத்தில் வேகத்தை ஊட்டுகிறார் அது வரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க அது வரைக்கும் தலைவர்கள் இருந்தாங்க ஆனா இவர் என்ன செய்யறாரு மஸ்ஜித் ரக்சாவை பற்றிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் புரிய வேண்டும் என்பதனால் சின்ன பசங்கள கூட ஒரு விடலை எல்லாத்திற்கும் இந்த மசூத் அக்சாவை பற்றிய ஒரு உணர்வை உயிரோட்டத்தோடு ஊட்டக்கூடியதை பார்த்ததற்கு பிறகு அந்த மன்னர் கரெக்டா இறக்கிறார் இறந்த உடனேயே அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே யாரு அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த மகனை தலைவராக இருக்காமல் அந்த சமுதாயம் சலாஹுதீன் ஐயூபியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சுபஹான் அல்லாஹி லதீப் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் என்ன செய்கிறார் வியூகம் அமைத்து போராளிகளை திரட்டி போர் பயிற்சி தந்து மசூத் ரக்ஸா பலஸ்தீனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு போதித்து அவர் மிகப்பெரிய போர்க்களத்தை உருவாக்கி என்ன செய்கிறார் அந்த மஸ்ஜித் ரக்ஸாவை மீட்டுகிறார் அப்போ என்னைக்கு மீட்டுறாரு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நம்ம கிட்ட இருந்து போச்சு அது திரும்ப ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம இடத்தில் திரும்ப வருகிறது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தொண்ணூறு வருஷம் அப்படி நம்ம கிட்ட ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வருது அதிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நம்மிடத்திலேயே தான் இருந்துச்சு கிபி வருஷத்துல சொல்லணும்னா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை யாருக்கிட்ட தான் இருந்துச்சு நம்மிடத்திலேயே தான் இருந்துச்சு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் தான் மஸ்ஜித் அக்சாவுடைய சுதந்திரமே போகிறது சுதந்திரம் மஸ்ஜித் அக்சாவுடைய சுதந்திரம் போல பலஸ்தீனுடைய சுதந்திரம் போகுது விளக்குதா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் இத்தனை நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள் யகுதிகள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள் மிகப்பெரிய போர்க்களங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது அந்த போர்க்களத்தை படிச்சு நம்ம போர்க்களத்தை பற்றி படித்தால் அப்படியே நம்ம நம்முடைய நம்மை நம்மை கைவிட்டு விட்டு இந்த பலஸ்தீன் போற மாதிரி தெரியும் ஆனா கடைசியில வந்துடும் நம்ம கிட்ட இப்படியாக சகோதரர்களே மிகப்பெரிய போர்க்களங்களை எல்லாம் முஸ்லிம்கள் சந்தித்து பல உயிர் மொழி ஏற்பட்டு பல பேர் தம்மை தியாகம் செய்து இந்த மசூத் ரக்ஸாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாட்டு போயிடுச்சு யூதர்களிடத்திலே போச்சு அப்ப பாருங்க கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து இடத்துல வந்துச்சு முஸ்லிம்கள்ட்ட இருந்து திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட போச்சு திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து முஸ்லிம்கள்ட்ட வந்துச்சு இந்த முஸ்லிம்களிடத்திலிருந்து கடைசியாக யூதர்களிடத்தில் போவதற்கு முன்பு வரை பல ஆண்டுகள் இதற்காக மும்முனை தாக்குதல் மூன்று தரப்பிலிருந்தும் பலவிதமான போர்க்களங்கள் தொகுக்கப்பட்டு தொடுக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டான பின்னும் கூட மிக கடைசியாக கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபத்தி ஓராண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு எத்தனை வருஷம் எழுநூத்தி அறுபத்தோரு ஆண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு கடைசியாக இப்போது இந்த பைத்துல் முகத்தஸ் என்று அறியப்படுகிற மஸ்ஜித் அக்சா என்று அறியப்படுகிற குதுஸ் என்று அறியப்படுகிற அந்த பலஸ்தீன் பகுதி முற்றிலும் அவர்களிடத்தில் போயிடுச்சு இதுதான் வரலாறு ஆனா இவர்கள் கிட்ட எப்படி போச்சு இவர்களிடத்தில் போனதற்குண்டான காரணம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன் இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டின் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லை பிரச்சனையோ அல்லது ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையோ அல்லது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது ஒரு தேசம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல அது என்னது கொள்கை பிரச்சனை முஸ்லிம்களுக்கு எப்படி அது ஒரு புனித ஸ்தலமோ அதே போன்று யூதர்களுக்கும் அது புனித ஸ்தலம் அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அது புனித ஸ்தலம் அப்போ தத்தமது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட விலையும் தருவதற்கு தயார் என்று எல்லோருமே இருந்த காரணத்தினாலதான் அந்த அந்த பலஸ்தீனத்தை அவர்கள் விடாமல் இருக்கிறார்கள் அப்போ கடைசி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த பலஸ்தீன் அந்த இடத்திலே போயிருக்கிறது என்றால் எப்படி போனது என்றால் உலகையே உலுக்கி போட்ட யுத்தங்கள் என்று பார்க்கும்போது முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் என்று இரண்டு யுத்தங்கள் நடந்தது அப்படிதானா முதலாம் first world war second world war என்று அறிய வரலாறு புத்தகங்கள்லாம் வந்துச்சு அந்த போரை பத்தி எழுதும் போது எல்லாம் தப்பு தப்பா எழுதியிருக்கிறான் அந்த போருக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அல்லது அந்த போர் நம்ம பேரே அதுல வராது ஆனால் அந்த போர் நடந்ததே நமக்காகத்தான் என்பது சரியான வரலாறு படிச்சா தெரியும் எப்படி இந்த முதலாம் உலக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த யூதர்களை வைத்து தான் நடந்தது யூதர்கள் எங்கு போனாலும் பிரச்சனை பண்ணுவான் அதனால யூதர்களை யூதர்கள் அல்லாத எந்த சமுதாயத்திற்குமே பிடிக்காது சகோதரர்களே யூதர்களை யூதர்கள் அல்லாத எந்த சமுதாயத்திற்குமே பிடிக்காது காரணம் என்ன அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கொள்கை அல்லாஹ் குரான்ல மிக தெளிவா சொல்லிட்டான் என்னது நஹ்னு அபுனா உல்லாஹி அஹிபாவு இந்தியாவில் அல்லது குறிப்பாக நம்முடைய வாழக்கூடிய இந்த பகுதியில் எப்படி பிராமணர்கள் தாங்கள் தான் உயர்ந்த ஜாதி என்று தம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ ஏன் நம்ம எல்லாம் பிரம்மால எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் தலைப்பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம் அதனால் நாங்கள் தான் தலையாய சமுதாயம் என்று தம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று இந்த யூதர்கள் தம்மை குறித்து எப்படி நினைக்கிறார்கள் நகுனு அபுனா உல்லா நாங்கெல்லாம் யாரு அல்லாவோட பிள்ளைகள் நாங்கெல்லாம் யாரோட பிள்ளைகள் அல்லாஹுவின் பிள்ளைகள் அஹிபாகுனா என்னது அல்லாவிற்கு நாங்கள்லாம் வேண்டப்பட்டவர்கள் இன்னும் எந்த அளவுக்குன்னா ஒலைசா அலைனா ஃபில் உம்மிகீன சபீலா இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்றாங்க கொள்கையை பத்தி உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் அது குற்றம் இல்லை எப்படி முதல் விஷயம் நாங்க அல்லாவுடைய பிள்ளைங்க அல்லாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் இரண்டாவது விஷயம் என்ன உண்மிகள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் அப்படித்தானா உம்மிகள்னா யாரு யாரு உம்மிகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நபி வந்து உம்மி நபி அப்படின்னா என்ன அர்த்தம் எழுத படிக்க தெரியாதவர் உம்மி இது வந்து மொழி ரீதியான அர்த்தம் ஆனா அவனுடைய அகிதா ரீதியான அர்த்தம் என்ன தெரியுமா யூதன் அல்லாத எல்லாருமே உம்மி நீ பில்கேட்ஸாவே இருந்தாலும் நீ உம்மி உசாமா பின் லாடனாவே இருந்தாலும் உம்மி நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ யாரு உம்மி ஏ நீ யூதன் அல்ல யூதனாக ஒருவன் மதம் மாற முடியாது என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா யூதனாக ஒருவன் மதம் மாறினான் பிராமணனாக ஒருவன் மாறினா நீங்க படிச்சிருக்கீங்களா ஏன் பிராமணியமும் சரி யூத இனமும் சரி பிறப்பின் அடிப்படையில் வருவது கிறிஸ்தவராக மதம் மாறினார் படிச்சிருப்போம் ஏன் அது கொள்கை ரீதியாக என்றவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் தவறான கொள்கை கொள்கை ரீதியாக என்று படிக்கலாம் ஆனால் அது என்ன கொள்கை தவறான கொள்கை ஆனால் எப்படி நம்ம பார்க்க முடியாது யூதராக அவர் மதம் மாறினார்னு பார்க்க முடியாது பிராமணியனாக மனம் மதம் மாறினார்னு பார்க்க முடியாது ஏன் யூதராக இருந்தாலும் பிராமணியமாக இருந்தாலும் அது எதை வைத்து வருவது பிறப்பை வைத்து வருவது அப்போ தன் அல்லாத எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிந்தனைவாதியாக இருந்தாலும் எவ்வளவு படித்த பட்டதாரியாக இருந்தாலும் ஏன் ஒரு நாட்டையே ஆளுகிற அரசனாக இருந்தாலும் நீ உம்மி உம்மினா என்னது அவனை பொறுத்த வரைக்கும் உம்மி என்பவன் குருடனை போல் உம்மி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் குருடன் என்று ஒரு அர்த்தம் உண்டு பலகீனமானவன் என்ற அர்த்தம் உண்டு குறை உள்ளவன் என்ற அர்த்தம் உண்டு அப்போ அவன் ஒருவன் தான் பிறப்பாலும் சரி வளர்ப்பாலும் சரி கலாச்சாரத்தாலும் சரி நாகர நாகரிகத்தாலும் சரி உயர்ந்தவன் நான் மத்த எல்லாரும் யாரு தாழ்ந்தவர்கள் இந்த தாழ்ந்தவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் குற்றமில்லை உதாரணமா என்ன கொடுக்கல் வாங்கல் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் மணி டிரான்சாக்சன் எனக்கு தேவைன்னா உங்ககிட்ட நான் கடன் கேட்பேன் கடனை நான் திருப்பி கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு தேவைன்னா என்கிட்ட நீங்க கடன் கேட்பீங்க அந்த கடனை நான் என்ன செய்வேன் திருப்பி கொடுப்பேன் ஆனா இந்த யூதர்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் நான் தல்மூதி என்று சொன்னேன் தௌராத்திற்கு விளக்க உரை என்று அறியப்படக்கூடிய தௌராத்துங்கிற வேதத்தை திரிச்சுட்டான் அல்லாஹ் சுபானத்துல இறக்கின அதே ஃபார்மெட்ல என்ன கிடையாது தௌராத் வேதம் இல்லை இந்த தௌராத் வேதத்திற்கு விளக்க உரை என்கிற அடிப்படையில் தல்மூத் என்கிற ஒரு வேதத்தை ஒரு குப்பையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த குப்பையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் கடன் கேட்டு யூதனிடத்தில் வருகிறான் உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவன் கடன் கேட்டு யூதனிடத்தில் வந்தால் அந்த யூதன் அவனுக்கு கடன் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கடனை அந்த உண்மை திருப்பி செலுத்தாவிட்டால் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட இந்த யூதனுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அதே யூதன் ஒரு உண்மை இடத்தில் சென்று உம்மினா என்னது உம்மினா என்னது நான் யகுதி அரப் நான் அரப்னு இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் ஐயாமுல் ஜாகிலியால வச்சிருந்தான் அல்ல அரபு அல் அஜம் அஜம்னா என்னது அரபி அல்லாத எல்லாரும் அஜம் அதை தான் ரசுல்லா உடைச்சாங்க என்னடா அரபி முஸ்லீம்னு சொல்லு அரபுங்கிறது ஒரு மொழி அவ்வளவுதான் அல் அரபு வல் அஜம் என்று வைத்தார்கள் அஜம்னா யாரு காரனாக இருந்தாலும் அஜமிதான் இந்தியாக்காரனாக இருந்தாலும் அஜமிதான் ஏன் அது பிறப்பை வைத்து வருவது நான் அரபி மொழி கிராமர்லாம் எனக்கு தெரியும் நல்லா நான் அரபி பேசுவேன் நீ என்ன பேசினாலும் அரபி மொழி தான் உனக்கு தெரியுமே தவிர நீ என்ன அல்ல அரபி அல்ல என்கிற கொள்கை இருந்தாங்க அதைத்தான் ரசுல்லா உடைச்சாங்க அதை சொன்னாங்க தெளிவா சொன்னாங்க அரபுக்கும் அஜமிக்கும் வித்தியாசம் இல்லை கருப்பனுக்கும் வெள்ளைக்கும் இடையே என்ன கிடையாது வித்தியாசம் இல்லை உங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு என்பது எதை வைத்துத்தான் எதை வைத்துத்தான் தக்குவா என்பதை வைத்துத்தான் அதை கூட யார் தான் பார்க்க முடியும் அல்லாதான் பார்க்க முடியும் அப்போ துனியாவில் எந்த அசரத்தும் பார்க்க முடியாது எந்த தலைவரும் பார்க்க முடியாது ஆனா அதே கொள்கை தான் இந்த யூதர்களிடத்தில் இருந்தது அப்போ ஒரு உம்மி ஒரு யூதன் கிட்ட கடன் வாங்கினா அவன் கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்காட்டா அவன் தலையை கூட வெட்டதற்கு இந்த யூதனுக்கு அனுமதி இருக்கு ஆனா அதே யூதன் ஒருவனிடத்தில் கடன் வாங்கினால் இவன் விரும்பினால் திருப்பி தரலாம் விரும்பாவிட்டால் தராமலே இருக்கலாம் அவனுக்கு இவனிடத்தில் கேட்பதற்கு அதிகாரம் இல்லை அப்ப இப்படியாப்பட்ட கொள்கையில உள்ளவன் யாராவது அவங்ககிட்ட வாழ முடியுமா யாராவது அவனோடு பழக முடியுமா இங்க இருக்கிற அப்பாவிகள் மேற்கத்திய கலாச்சாரம் என்கிற பேரில் யூத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றான் அவன் அங்க இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு அவனை பிடிக்கும் கொஞ்சம் ரெண்டு பேர் ஒன்னாயிட்டான்னு வைங்க பிடிக்கவே பிடிக்காது அதான் அல்லாஹ் குரான்ல மிக தெளிவாக சொல்லுகிறான் நபியே அவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பதை போல் நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆனால் உண்மையில் அவர்களுடைய குழு புகும் சத்தா அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுபானத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் திருமறை திருக்குறானில் அப்போ இந்த கொள்கை இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கிறது சகோதரர்களே அப்போ என்ன நடக்குது இந்த முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதலாம் உலக யுத்தம் யாருக்கு யாருக்கு மத்தியில் நடந்துச்சு ரஷ்யா ஜெர்மனி போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தது உலக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் எல்லாம் இரண்டு அணிகளாக பிரிந்து எத்தனை அணிகளாக பிரிந்து இரண்டு அணிகளாக பிரிந்து ஏற்பட்ட ஒரு யுத்தம் தான் முதலாம் உலக யுத்தம் இந்த முதலாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் யார் இவன் இன்றைக்கு சியோனிச கொள்கை என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் யூதர்களுடைய கொள்கைக்கு பேர் என்ன கொள்கை சியோனிசம் என்று சொல்வார்கள் இந்த சியோனிசத்தை ஸ்தாபித்தவன் இந்த சியோனிசத்தை உருவாக்கியவன் பேர்தான் டியோடர் ஹெர்சல் வென் யார் மிகப்பெரிய சிந்தனைவாதி என்று அறியப்பட்டவன் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று அறியப்பட்டவன் மிகப்பெரிய கொள்கைக்கு உரியவன் என்று அறியப்பட்டவன் இவன் தான் என்னது யூதர்களை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடியவனாக இருந்தான் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது என்ற அவன் பிறந்த வருடத்தை குறிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அவன் பிறந்த வருஷத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது அந்த காலத்தில் அதிகமான முறையில் யூதர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இடம் அது ஹிட்லர் முசோலினி எல்லாம் படிச்சிருப்போம் அவெல்லாம் எல்லாம் படிச்சிருப்போம் அவன் யாரை கொடுமைப்படுத்தினான் யாரை கொடுமைப்படுத்தினா இவனை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் முசோலினி எல்லாம் நம்ம கொடுங்கோல் எல்லாம் சொல்றது கிடையாது ஏன் அவன் அடிச்சது இவனை தான் அடிச்சிருக்கு இவனை அடிச்சிருக்கான காரணம் இருக்கும் ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்து அடிக்காம என்ன செய்வாங்க அப்போ இந்த ஹிட்லர் முசோலினி என்பவர்களை எல்லாம் கொடுங்கோலர்கள் கொடுமைக்காரர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது யாரை இவன் கொடுமைப்படுத்தினா அது சொல்லவே மாட்டான் வெளியே பெரும்பாலும் சொல்ல மாட்டான் ஆனா அவங்க யாரை கொடுமைப்படுத்தினாங்க இவனைத்தான் இந்த யூதர்களைத்தான் கொடுமைப்படுத்தினார்கள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கிடையாது உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் இருந்தானோ எல்லா இடத்திலும் இவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட போது இந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடியவன் தான் என்ன செய்கிறான் யூத மதத்தில் பிறந்தவன் யூதர்களை பற்றி மீண்டும் புலனாய்வு செய்ய ஆரம்பிக்கிறான் ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் எதற்காக நமக்கு என்று ஒரு நாடு இல்லை ஏன் இப்படி நம்ம இந்த சமுதாயம் சின்னாபின்னமாக வைத்திருக்கிறது ஏன் நம்முடைய சமுதாயத்தை இப்படி சிதைத்து வைத்திருக்கிறது என்கிற அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் இருந்த அவன் நான் ஏற்கனவே சொன்னேன் குரானுடைய வசனம் என்னது நஹ்னு அபுனா உல்லாஹி வாஹிபாவு நம்மளா யாரு அல்லாவின் பிள்ளைகள் அல்லாவின் நேசர்கள் அல்லாவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அல்லாவின் நேசர்களாக இருக்கிற நாம் எதற்காக இப்படி கொடுமைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்படுகிறோம் என்கிற அந்த கஷ்ட அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவன் மீண்டும் இந்த தௌராத் வேதத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறான் தௌராத் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் அல்லாஹ் சுபானத்தில் இறக்கிய அதே வடிவத்தில் இல்லை அல்லாஹ் சுபானத்தில் இறக்கிய வேதங்களில் பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம் இறுதி வேதம் எது குரான் மட்டும்தான் குரானுக்கு முன்னாடி என்னெல்லாம் அல்லாஹ் இறக்கினானோ எல்லா வேதங்களும் திரிக்கப்பட்டு விட்டது பல வேதங்கள் மறைக்கப்பட்டு விட்டது அப்ப அவனுக்கு கிடைச்ச தகவல்களை வைத்து இந்த தௌராத்தை இன்னும் மும்முரமாக அவன் ஆய்வு செய்யும் போது இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான் ரெண்டு முக்கியமான விஷயம் கொள்கை சார்ந்த நான் சொன்னேனே அகீதா அவர்களுடைய அகீதா சார்ந்த இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான் என்ன விஷயம் இப்படி அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்படக்கூடிய இந்த யூதர்களை காப்பதற்காக இறைவன் அல்லாஹ் ஒரு ஆபத் பாண்டவனை அனுப்பி வைப்பான் அந்த ஆபத் பாண்டவன் தான் தஜால் தஜால பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் மசீஹு தஜால் மசீஹ் மசீஹ்னா என்ன அர்த்தம் வருபவர்னு அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு அப்ப இந்த மசீஹு தஜ்ஜால் என்கிற விஷயத்தை இவன் ஆய்வு செய்கிறான் இவ்வளவு அடியும் உதவி வாங்கிட்டு இருக்கிற இதனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வருவாரு அவர் பேர் தான் என்னது மசீஹு தஜால் மலிகுஸ் சலாம் இவர் எங்கே வருவார் அவர் வந்து இறங்குகிற இடம்தான் பலஸ்தீன் என்கிற இந்த புனித இடம் அல் குதுஸ் என்பதையும் ஆய்வு செய்கிறார் ரெண்டு விஷயம் கைக்கு வந்துருச்சா என்னது ரெண்டு விஷயம் ஒன்னு மசீஹ் வாக்களிக்கப்பட்ட நபர் இரண்டாவது என்னது வாக்களிக்கப்பட்ட இடம் எந்த இடத்துல வந்து அவர் பிறக்கிறாரோ அந்த இடம் என்னது வாக்களிக்கப்பட்ட இடம் அதை அவன் ஆய்வு செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கிறான் பலஸ்தீன் என்கிற இடத்தில் தான் இந்த தஜ்ஜால் இறங்கி வருவார் அப்போ அப்போ தஜ்ஜால் இறங்கி வரும்போது தஜ்ஜால் இறங்கி வரும்போது அவருக்கென்று வாக்களிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய இந்த குதுஸ் அமைந்திருக்கிற இந்த பலஸ்தீனத்தை யூதர்களாகிய நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும் யூதர்களாகிய நாம் கைப்பற்றியே தீர வேண்டும் என்கிற கொள்கையை உருவாக்கி மக்களுக்கு அதன் பால் அழைப்பு விடுக்கிறான் ஏன் ஹதீஸ்ல மிக தெளிவாக நபிகள் நாயகம் சில சொல்கிறார்கள் தஜ்ஜாலை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க லைசபி அவர் அவன் முடமானவன் அல்ல இன்னஹு யஹ்ருஜு ஃபி யஹூதியத்தி அஸ்பஹான் அஸ்மஹான் என்று சொல்லப்படக்கூடிய யூத குலத்தில் இருந்தவன் வருவான் ஹத்தா ஏத்தியல் மதீனா மதீனாவிற்கு அவன் வருவான் ஃபயன்சிலு நாஹியதஹா மதீனாவின் ஓரத்தில் இறங்குவான் வலஹா யௌமைதீன் சபஅத்து அபுவாபின் அந்த நாளில் அந்த மதீனாவிற்கு சுமார் ஏழு வாசல்கள் இருக்கும் அலா குல்லி நகபின் மின்ஹா மலக்கான் அங்கே ஒவ்வொரு துவாரத்திலும் இரண்டு இரண்டு மலக்குமார்கள் இருப்பார்கள் ஃபயஹ்ருஜு இலைஹி அஷ்ராரு அஹ்லிஹா ஹத்தா யத்திய ஃபலஸ்தீன் அப்போ மதீனாவை ப்ரொடெக்ட் பண்ண அல்லா யார் அனுப்பியிருப்பான் மலக்குமார்கள் அனுப்பி இருக்கிறதுனால இவன் எங்க நுழைய முடியாது மதியானாவில் நுழைய முடியாது இன்னொரு அதிசல ரசூலா தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டு ஹாரம்குள்ள அவன் முடியாது எந்த ரெண்டு ஹாரம் மக்கா மதீனா மஸ்ஜித் நபவி காபத்துல அமைந்திருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய போக முடியாது அப்ப அங்க போய் இறங்குற அவன் அங்கிருந்து என்ன செய்வான் வெளியேற்றப்படுவான் கடைசியாக தீ பலஸ்தீன் எங்க வருவான் பலஸ்தீன் என்கிற நாட்டிற்கு வருவான் யார் சொன்ன விஷயம் இது யார் சொன்ன விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் அப்போ தஜ்ஜால் வரக்கூடிய இடம் எது பலஸ்தீன் அப்ப இந்த ஹதீஸில் ரசுல்லா மிக தெளிவா சொல்லி இருக்கிறதுனால தௌராத் என்கிற திரிக்கப்பட்ட வேதத்திலும் இது குறித்து குறிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் பலஸ்தீன் என்கிற ஒரு நகரத்தை சுற்றிலும் எத்தனை பேருடைய கண் இருக்கு முஸ்லிம்களுடைய கண்ணு இருக்கும் யூதர்களுடைய கண்ணு இருக்கும் அடுத்து கிறிஸ்தவர்களுடைய கண்ணும் இருக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் தெளிவா வருது பலஸ்தீன் எங்க வருவான் பாபு லுத் லுத் என்கிற வாசல் வழியாக வருவான் இன்னைக்கு கூட நம்ம பலஸ்தீனுடைய அந்த ஜாகிரபிக்கல் மேப் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே லூத் என்கிற பேரில் ஒரு ஏர்போர்ட்டே இருக்கிறது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு பேர் என்னது ஏர்போர்ட் பேர் என்னங்க மெட்ராஸ்ல உள்ள மீனம்பாக்கம் ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பேர் என்ன ராஜீவ் ராஜீவ்காந்தியா பேரறிஞர் அண்ணாவா ஓ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேரு பேரறிஞர் அண்ணான்னு போட்டிருக்காங்களா இல்லையா அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டிற்கு பேர் ஒரு விமான நிலையத்திற்கு பேர் என்னது லூத் லூத் என்கிற பேரில் ஒரு விமான நிலையமே இருக்கிறது அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பலஸ்தீனத்தில் குறிப்பிட்ட பகுதியில் தான் யார் இறங்கி வருவா தஜ்ஜால் இறங்கி வருவான் அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியுது பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இவர்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் இது அவர்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை விளங்குகிறதா சகோதரர்களே அப்போ இந்த முதலாம் உலக போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இப்படியாப்பட்ட சிந்தனை சியோனிச கொள்கையை உருவாக்கிய இந்த ஹெர்சல் டியோடர் தன்னுடைய ஆதரவாளர்களை உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் செய்கிறான் தன்னுடைய ஆதரவாளர்களை உருவாக்குகிறான் உலகம் முழுவதும் தன்னுடைய கொள்கையை பறைசாற்றுகிறான் உலகம் முழுவதும் யூதர்கள் அதாவது அடக்குமுறை காலக்கப்படுவதை தடுத்து ஒரு ஒருங்கிணைப்பு யூதர்களுக்கு இடையில் ஏற்பட வேண்டும் என்கிற கொள்கையை இவன் சொன்னபோது எல்லா யூதர்களும் இவன் பக்கம் திரும்புகிறார்கள் இப்போது முதலாம் உலக போருக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முடிய சுமார் ஐந்தாண்டு காலம் கடுமையான போரை இந்த உலகம் சந்தித்தது உலகம் முழுவதும் அந்த போரினுடைய சாதக பாதங்களுக்கு காரணமானது அதனால் தான் இந்த யுத்தத்திற்கு பேரே முதலாம் உலக யுத்தம் சகோதரர்களே அப்ப என்ன நடக்குது இந்த ஹியோடருடைய சீடர்களில் ஒருவனான ஹியோடர்களின் அந்த ஹியோடரின் ஆதரவாளர்களில் ஒருவனான ஒருவன் அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருந்தான் அமெரிக்கா எல்லாம் என்ன செய்யுது ஆதரவு கொடுக்குது எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவன் அன்றைக்கு இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றான் என்ன சொல்றான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு உலகமே கொந்தளிக்குது இங்க யூதர்கள் அங்கே அமெரிக்கர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிரிட்டானியர்கள் சேர்ந்து சேருமா இல்லையா அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தரப்பு வெற்றி பெற வெற்றி பெறுவதற்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் கூட சென்னையில கூட ராயப்பேட்டையில கூட எவனோ ஒருத்தர் யூதனா இருப்பான் நமக்கு தெரியாது முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முஸ்லீம்கள் என்று அல்ல உலகம் முழுவதும் எங்கெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல என்ன செய்வான் நச்சு பாம்பு மாதிரி பூந்து பூந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்போ யூதர்கள் அந்த காலத்திலிருந்தே தந்திரக்காரர்கள் அவனுடைய காரியத்தை அவன் சாதிப்பதற்காக எதையும் செய்வார் எவ்வளவு கேவலமாக காரியங்களையும் செய்து தன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அன்றைக்கு அறியப்பட்டவர்கள் அப்ப இவன் போய் ஒரு ப்ரொபோஸ் பண்றான் என்ன ப்ரொபோஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு இந்த முதலாம் உலக யுத்தத்துல நீங்க இருக்கிற அணி ஜெயிப்பதற்குண்டான எல்லா ஹெல்ப்பையும் யார் செய்வா யூதர்கள் செய்வாங்க ஆனா ஒரே ஒரு வாக்குறுதி இந்த போர் முடிஞ்சு நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த பலஸ்தீனுங்கிற நாட்டை நீங்க வாங்கி தரணும் என்னவோ பலஸ்தீன் வந்து அமெரிக்காக்காரன் பேர்ல இருக்கிற மாதிரி அவன் பேர்லயா இருக்கு இல்ல ஆனால் வல்லரசு என்றவன் அறியப்பட்ட காரணத்தினால் என்னவும் அவனால் செய்ய முடியும் இன்னைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அவனுக்கு என்ன ஆனா தான் இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறா இத்தனை பெரிய நாடு இந்தியா என்பது சாதாரண நாடா பரப்பளவில் எவ்வளவு பெரிய நாடு உலக மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய அளவிற்கு மக்கள் தொகையை வைத்திருக்கிற நாடு உலக அளவில் பரப்பளவில் சுமார் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்லுநர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களும் மருத்துவர்களும் உலகம் பூரா வியாபித்திருக்கிறார் பெரிய பெரிய நாசா விஞ்ஞான இடத்துல எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவ்வளவு பெரிய நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை யார் தான் நுழைவா யார் தான் நுழைவா அமெரிக்கா இதுதான் பாய்சன் இதுதான் இதனாலதான் அவன் வல்லரசுங்கிறோம் இத்தனைக்கும் அமெரிக்காவில் அதாவது என்ன வளம் இருக்கிறது அவனுடைய நாட்டில் இயற்கையாக வேண்டி இப்படி அதாவது விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல தகவல் தொழில்நுட்ப சாதனத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோங்கிறத தாண்டி இந்தியாவில் இருப்பதை போல் இயற்கை வளங்கள் அங்கே அதிகம் இருக்கிறதா என்றால் இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இயற்கையாக பதில் செயற்கையை புகுத்தி தான் இயற்கையை உருவாக்கி இருப்பான் அப்படியாப்பட்ட இந்த அமெரிக்கா அவனிடத்திலே போய் ஒரு ப்ரொபோசல் வைக்கப்படுகிறது யூதர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார்கள் ஆனா நீங்க உதவினா என்ன செய்யணும் எங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் இந்த போர் முடிஞ்ச உடனே எங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க பலஸ்தீனத்தை வாங்கி தரணும் ஓகே சொல்லியாச்சு அதே போன்று யூதர்கள் எல்லா தந்திரமான வேலைகளை பார்த்து எல்லா விதமான வேலைகளையும் செய்து நரி நரி வேலை செய்ய தெரியுமா நரி அந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த முதலாம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் எந்த அணியை சார்ந்திருந்ததோ எந்த அணிக்கு ஆதரவு தந்திருந்ததோ அந்த அணி வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் வாக்களித்ததை போல் இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டை இவர்களிடத்திலே தாரை வார்க்கிறார்கள் சகோதரர்களே இந்த வரலாறு கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் எல்லா விதமான ப்ராசஸிங்கும் நடந்து பைனலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பலஸ்தீன் என்கிற பேரே இல்லாம இஸ்ரேல் என்கிற பேரில் அவர்களுக்கு நாடு கொடுக்கப்படும் ஏன் நீங்க வந்து வேர்ல்டு மேப் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பலஸ்தீன்ங்கிற நேமே மேப்ல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து உலக வரைபடம் உருவானா இல்லையா உலக வரைபடம் வந்து அரசாங்கம் வெளியிடுற வருஷம் வருஷம் அது மாறும் அந்த உலகத்தினுடைய புவியியல் அடிப்படையில் உதாரணமா ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்னா அகண்ட பாரதமாக இருந்துச்சு எது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது அகண்ட பாரதம் ஆனா ஃப்ரீடம்க்கு பிறகு நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் இந்தியா நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்காது அகண்ட பாரதம் என்பது அந்த நாடுகள்லாம் இருக்காது ஏன்னா அந்த நாடுகள் அதாவது சுதந்திரம் வாங்கிட்டு போயிடுச்சு அதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு உள்ள பலஸ்தீன் என்று நீங்கள் அடித்து பார்த்தால் இஸ்ரேல் என்றுதான் காட்டும் அதுல என்ன இருக்கும் இந்த பக்கம் ஓரமா கசா இந்த பக்கம் ஓரமா வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் மலைப்பகுதியிலும் கொஞ்சம் நீர்ப்பகுதியிலும் ஒரு சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் கரெக்டா சொல்லணும்னா லென்த் கொஞ்சம் பதினாலு கிலோமீட்டர் அகலம் கொஞ்சம் பன்னெண்டு கிலோமீட்டர் இப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு ஒரு மெட்ராஸ் மாதிரியான ஒரு பகுதி கூட கிடையாது ஒரு ஒரு சின்ன ஊர் ஒரு கிராமத்தில் என்ன அளவிற்கு புறப்பளவோ அந்த புறப்பளவு தான் என்ன இருக்குது அதனால்தான் இப்ப கூட நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் சண்டை நடந்தது இப்படி <laughs> இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இன்னும் இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு மாறியும் காசாங்கிறது இன்னொரு நாடு மாறியும் போடுவோம் ஆனால் இஸ்ரேல் என்பதே இவர்கள் புகுத்திய பேர் தான் பலஸ்தீன்கிற நேம் எதுலையுமே அபிஷியல் ரெக்கார்டு பலஸ்தீன் என்கிற பேரே அழிக்கப்பட்டு இஸ்ரேல் என்கிற நாடு வந்துச்சு அப்புறம் என்னாச்சு முஸ்லீம்கள் இடத்துலயும் தப்பு இருக்குது இவர்கள் இஸ்ரேல் என்கிற நாட்டை தந்ததற்கு அப்புறம் சரி அமெரிக்காக்காரன் சொல்லிட்டா நீ உள்ள போயிட முடியுமா அமெரிக்காக்காரன் லைசன்ஸ் தான் லைசன்ஸ் வாங்கிட்டா கூட அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம ஆள முடியுமா உள்ளே போன இவர்கள் போகும்போதே அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பலகீனப்படுத்துவதற்கு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தன்மையப்படுத்துவதற்கு என்னெல்லாம் கொண்டு போனா இவன் அடக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை உடன் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் நாசம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அடைத்து எல்லா யூதர்களையும் ஒருங்கிணைத்து அங்கே ஒட்டுமொத்தமாக போய் ஒரே இடத்தில் அவர்கள் நுழைந்து இஸ்ரேல் என்கிற நாடு உருவாச்சு இதை குறித்து நம்ம ஏன் பேசுறோம் எந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வாக்கில் நான்கு சதவிகிதமாக இருந்த யூதர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் அதாவது அந்த டிக்ளரேஷன் போது சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதமாக அவர்கள் மாறினார்கள் ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா நாலே நாலு பர்சன்டேஜ் அந்த ஃப்ரீடம் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த டிக்ளரேஷன் டைம்ல எத்தனை பேருங்க ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் அப்ப இப்படி அவர்கள் தந்திரமான வேலைகளை பார்த்துத்தான் இந்த இஸ்ரேல் என்கிற நாடே அவர்களிடத்தில் போனது சகோதரர்களே சரி இதை குறித்து நாம் பேசுவதற்குண்டான அவசியம் என்ன என்றால் நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல் மூன்று பள்ளிகளைத்தான் பெருமானார் சில செஞ்சாங்க பிரயாணம் பண்ணி நம்ம போய் என்ன செய்யணும் தொழுதுட்டு வரணும்னு சொன்னாங்க பிரயாணம் பண்ணி நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் தொழுது வருவதற்கு பெருமானார் சொன்ன பள்ளி எத்தனை பள்ளி தான் மூணு பள்ளி ஒன்னு மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம் ரெண்டாவது மசூது நபவி மூணாவது மசூது லக்ஸா அப்ப நம்ம மனசுல ஒரு ஓரத்துல என்ன மிருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஐநூறு ரக்காத்து தொழுதா நன்மை கிடைக்கிற பள்ளியில நான் போய் தொழுவணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கணுமா இல்லையா அப்ப அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அது யாரிடத்தில் இருக்கணும் முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும் அது மக்களோட ஒரு சுதந்திரமான ஒரு பலஸ்தீன் பூமியாக அது மலர வேண்டும் இன்னும் ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவா சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் இடத்துல மைமுனா ரதியல்லாஹ் கேட்கிறார்கள் யார சொல்லல்லா ஆஃப்தினா ஃபி பைத்தில் மக்தஸ் யார சொல்லல்லா பைத்தில் மக்தஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஆசை சாபி பெண்மணிகள்லாம் அந்த பக்கமே போயிருக்க மாட்டார்கள் இருந்தாலும் நபிகள் நாயகம் இந்த ஐநூறு வக்து நண்பன் சொல்லி இருக்கிறாங்களே அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருமா வராதா மைமுனா ரதியல்லான்ஹா கேட்கிறாங்க உடனே ரசுல்லா சொல்கிறார்களே தூஹு நீங்கள் அங்கே செல்லுங்கள் ஓ சல்லூ ஃபீஹி அங்கே தொழுங்கள் என்று சொன்னார்கள் அங்கே போர்க்காலமாக இருந்தால் அந்த டைம்ல ரசூல்லா போது அது போர்க்காலங்களாக அதாவது யூதர்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டுக்காரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த காலம் அப்போ இன்னும் தாத்து அங்கே நீங்கள் சென்று தொழ முடியாவிட்டாலும் கூட அங்கிருக்கிற முகடுகளில் அங்கிருக்கக்கூடிய தூண்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெயாவது கொடுத்து விடுங்கள் உதாரணமா இன்னைக்கு கரண்ட் இருக்கு எல்லாம் இருக்கு அன்னைக்கு பள்ளிக்குள்ள போறது அதாவது பள்ளியில விளக்கேத்துறதுன்னு சொன்னா தர்கால போடுறது நினைச்சிடாதீங்க அது சிறுக்கு குராஃபத் அதை ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க போறதுக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா உதாரணமா இப்ப இந்து கலாச்சாரத்துல இருக்குது என்ன செய்வாங்க ஆறு மணிக்கு மேல என்ன செய்வாங்க அவங்க விளக்கு வைப்பாங்க எதுக்கு லட்சுமி உள்ள வரணுமா நம்ம வீட்லயே ஆறு மணிக்கு லைட் போடுவாங்க எதுக்கு எதுக்கு இப்போ லைட் போட முடியாது மெட்ராஸ் தவிர எங்க ஏன்னா கரண்ட் இல்ல என்ன ஆனா நம்ம இதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக அதே மாதிரி தான் ரசுல்லா சொன்னாங்க அங்கே வெளிச்சம் ஏற்படுவதற்கு வெளிச்சம் ஏற்படுவதா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவி செய்யுங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன எண்ணெய் அனுப்ப போறோம் இன்னைக்கு தேவைன்னு சொன்னா என்ன போனோம் அதுக்கு என்ன தேவையோ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் நேரடியாக உதவி கேட்பதில்லை பலஸ்தீனத்து முஸ்லிம்கள் நேரடியாக உலக முஸ்லிம்களிடத்தில் உதவி கேட்பதில்லை அப்படி அவர்கள் உதவி கேட்டாலும் அதை அனுப்புவதற்குண்டான சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது ஆனா நபிகள் நாயகம் சுல்லாஸ்லம் சொன்ன இந்த ஹதீஸின் படி ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உள்ளத்திலும் என்ன இருக்கணும் பலஸ்தீன் அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த பகுதிக்குரிய ஒரு இடத்தை ஒரு முஸ்லீம் கொடுக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் எகுதிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் மீறி அல்லாஹ் நம்மிடத்தில் தர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் இதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் இதே நிலை தொடராது சகோதரர்களே என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மிக தெளிவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் கியாமத்தினால் வராது எதுவரைக்கும் முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யகூதிகளை கொள்ளும் வரை ஹத்தா சொன்னாங்களா இல்லையா லா தகுமு ஸாஅ ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூனல் யஹூத் முஸ்லிம்கள் இந்த யகுதிகளோடு சண்டை போடும் வரை என்ன வராது கியாமத்து நாள் வராது எந்த அளவிற்கு இந்த யகுதிகள் இந்த உலகத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் இந்த யகுதிகளுடைய அட்டூழியங்களும் வழிச்சாட்டியங்களும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்றால் அல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள் மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருப்பான் இந்த யகுதி ஆனால் இவன் செய்த பாவத்தின் காரணம் இவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணம் அந்த மரங்களும் கற்களும் முஸ்லிமை பார்த்து சொல்லும் முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் யகுதி அவனை வந்து நீ கொள்ளு அவன் செஞ்ச பாவம் கல்லு கூட பொறுக்க முடியாது சில பேர் சொன்னா கல்லு மனசாடா உனக்கும் ஏன் கல் அவ்வளவு கொடூரமானது ஆனால் அந்த கல்லே உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யுமா முஸ்லிமே வா எனக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னா அவன் எவ்வளவு பாவம் செய்வான் குழந்தைகளை அவன் கொன்ற காட்சிகள் எல்லாம் இணையதளத்தில் வருது ஜீரணிக்க முடியாத படங்கள் சகோதரர்களே சின்ன குழந்தைகள் அதுவும் அல்லா சுமானத்தால் உங்களுக்கு தெரியும் தெரியுமா என்னன்னு தெரியல உலகத்தினுடைய புள்ளி விபரம் உலகத்திலேயே அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கிற இடம் பிலஸ்தீன் உலகத்திலேயே அடுத்துதான் லெபனான் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நாடுகள் தான் உலகத்திலேயே அழகுன்னு சும்மா இவங்களை மேக்கப் பண்ணாதான் அழகு ஆனால் மேக்கப் பண்ணாமலேயே உலக அளவில் அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கின்ற இடம் இது பலஸ்தீன் இது சர்வதேச ஆய்வு சர்வதேச ரிப்போர்ட் இது ஆனா அந்த அழகான பச்சிரம் குழந்தைகள் அல்லாஹ் அக்பர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் சிதைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது எவ்வளவு மனசு பதைக்குது எல்லாம் செய்யத்தான் செய்வான் அதனாலதான் நாளைக்கு கல்லும் மரமும் கூட என்ன செய்யும் முஸ்லீமை கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டி கொடுக்கும் ஒரே ஒரு மரத்தை தவிர கற்கது என்கிற கள்ளி செடியை தவிர ஏன் அது கள்ளி செடிங்கிறது அவன மாதிரி உள்ளது என்று நபிகள் நாயகம் சொல்லி இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களே அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் இந்தியாவில் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது ஒரு காலத்துல இஸ்ரேலை பற்றியோ யூதர்களை பற்றியோ எந்த விஷயமும் இந்தியர்கள் தெரியாமல் தான் இருந்தார்கள் ஆனால் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிக முஸ்லீம் வசிக்கக்கூடிய இடம் இது பர்சன்டேஜ் தான் எந்த நாடு இந்தோனேஷியா உலக அளவுல அப்ப சதவிகிதத்தில் அதிகமாக முதலிடத்தில் வசிக்கக்கூடியது இது இந்தோனேஷியா ஆனா தலைக்கட்டு இப்ப எவ்வளவு பேர் நூறு கோடி நூறு கோடி மக்களுங்கிறோம் ஐம்பது கோடி மக்களுங்கிறோம் அந்த மாதிரி உலக அளவில் எண்ணிக்கையில் அதிகமாக முஸ்லீம் வசிக்கக்கூடிய நாடு எது இந்தியா அதனால இப்போது இஸ்ரேலர்களுடைய பார்வை இந்தியாவில் அதனால என்னாச்சு இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து எல்லா விதமான விஷயங்கள் வணிக தொடர்பு வியாபார தொடர்பு இங்க இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் அங்க டூருக்கு போறான் அங்க இருக்கிறவன் இங்க டூருக்கு வரான் வரானா இல்லையா எதனால் முஸ்லிம்களை கருவறுக்க என்பதனால் அதனாலதான் இன்றைக்கு சமீப காலமாக குறிப்பா சொல்லணும்னா நைன்டீன் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு உள்ள இந்திய இஸ்ரேலின் தொடர்பை பாருங்கள் மிக கொடூரமாக வளர்ந்துருச்சு அதனால தான் தடா பொடா தடா பொடா போன்ற சட்டங்களா வந்துச்சா இல்லையா யாருக்கு அதனால பாதிப்பு இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பா யாருக்கு முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு இந்த சட்டங்கள் வந்ததற்கு பின்னாடிலாம் யார் இருக்கா யூதர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் விக்கிபீடியாவில் நீங்க படிச்ச தெரியும் இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ் எப்படி இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ் ஒரு ஒரு ஒரு அமைப்பே அவங்க கிட்ட வந்து போச்சு இந்திய இஸ்ரேல் இந்திய இஸ்ராயல் இஸ்ரேல் தொடர்பு அதுல பார்த்து என்ன ஆகும் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட்டுச்சு அன்றைய நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் முதன் முதலமாக அரசாங்க ரீதியாக அதிகாரப்பூர்வ பயணமாக எங்க போறான் இஸ்ரேலுக்கு போறான் போயிட்டு வர்றான் வந்ததோட என்னாச்சு anti terror commission anti terror commission பேர்ல தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு என்கிற பேரில் அவர்கள் வச்சுட்டான் தீவிரவாதம்னா அது யார் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுவா அப்படிதான் ஆக்கி போயிட்டானுங்க சினிமா படத்துல இருந்து எதுல பார்த்தாலும் தீவிரவாதி யாரு நம்ம தான் அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருக்கா யுதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ள வந்த சினிமா படங்களை சினிமா படங்கள் நம்ம பார்க்கறதுல பார்க்கவும் கூடாது இருந்தாலும் அதை பற்றி கேள்விப்படும் போது முஸ்லீம் சொன்னாலே ஒரு நம்பகமானவன் முஸ்லீம்னு சொன்னாலே என்ன செய்வாரு கதாநாயகி ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாற்றக்கூடியவரே ஏதாவது ரோட்ல ஏதாவது குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறவர் யாரா இருப்பாரு அந்த மாதிரியான கதாபாத்திரத்துல முஸ்லீம் ஆனா அந்த நைன்டீன் நைன்டி டூக்கு பின்னாடி உள்ள படங்கள்லாம் பாருங்க நம்பல் நிம்பல் கொண்டு வந்து நம்மளை போட்டு என்னவோ தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு காட்சியை கொண்டு வந்துட்டு எல்லா படத்திலையும் என்ன செய்யறான் இவனுங்களுக்கு தூக்க வராட்டா தீவிரவாதியை பிடிக்கிறோம் யாரா தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி அவன் எங்கடா இருப்பான் இந்தியாவில் இருப்பான் பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவை தவிர வேறு நாடே தெரியாதா பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவை தவிர வேறு இடமே தெரியாதா ஆனால் எங்கு போர்த்தாலும் இந்தியாவில் அல்லது குறிப்பாக எந்த இடத்துல பார்த்தாலும் முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டு காட்டுவதற்கு சினிமாக்கள் கூட தயாரிக்கப்படுகிறது என்றால் பின்னாடி யார் இருக்கா இஸ்ரேல் ஆனா உண்மையிலேயே இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஆணிவெல்லாம் சொல்றானே இந்த இந்தியாவினுடைய தேச பிதானா யாரு காந்தி அவர் தானே இவனுக்கு அதனாலதான் ரூபா நோட்லேயே அவர் போட்டோ இருக்கு எத்தனையோ பெரிய பெரிய முஸ்லீம்கள்லாம் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தாலும் நோட்டில் யாருடைய போட்டோ தான் இருக்கும் காந்தி போட்டோ சரி இருந்துட்டு போட்டோம் தேசத்தந்தை காந்தி என்றவர்கள் சொன்னாலும் ஆனால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு ஐநா சபையின் அங்கீகாரம் வாங்குவதற்கு உலக நாடுகள் என்ன செய்யணும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள்லாம் ஓட்டு போடணும் ஆனா இந்தியாவில் வந்து ஓட்டு கேட்ட உடனே மகாத்மா காந்தி அன்னைக்கு சொன்னாரு மதச்சார்போடு உருவாகக்கூடிய நாடாக இந்த இஸ்ரேல் இருப்பதனால் என்னுடைய ஆதரவை நான் தரமாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சார் அவரு மறுத்தார் யாரு எந்த காந்தி தான் சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தாருனாரோ எந்த காந்தி இன்றைக்கு வரைக்கும் ரூபா நோட்டில் இருக்கிறாரோ எந்த காந்தி தேசத்தந்தை என்றும் மகாத்மா என்றும் இவர்களால் அழைக்கப்படுகிறாரோ அந்த காந்தி இந்த இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகும் போது அதுக்கு சப்போர்ட் தரல அதுக்கு என்ன செஞ்சவருக்கு ஓட்டு போடல அதை எதிர்த்து பேசினார் ஆனால் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னவோ இஸ்ரேல்காரன் இவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரியும் இன்றைக்கு இந்தியா உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்யணும் மிக தெளிவா இருக்கும் இன்னும் சொல்ல போனா இதே பாபரி மஸ்ஜிதி விஷயத்தை இன்றைக்கு இவ்வளவு பெரிதுபடுத்துறோம் ஆனால் பாபரி மஸ்ஜித் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னமா இஸ்லாத்தின் அடையாள சின்னமா இல்லை பாபரி மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிற ஒரு பள்ளி அது அந்த பள்ளிக்காக வேண்டி நம்ம வந்து அதாவது அதை மீட்பதற்குண்டான ஆவணங்கள் இறங்கணுங்கிறதுலாம் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் சொந்தமான பள்ளி மசித் அக்சா அதை குறித்து சமுதாய அமைப்புகள் என்ன செய்யணும் விஷயத்தை பெருசாக்கணும் கேரளா மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான பலஸ்தீன் வாழ் நடந்துச்சுன்னா தெருக்கு தெரு இந்த பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன் இங்க ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்குங்க அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எவ்வளவு பேர் மத்திய எங்க இருப்பான் சென்ட்ரல்ல இருப்பான் எத்தனையோ அதிகாரிகள் எங்க இருப்பார்கள் இப்படி ஒரு இந்திய இந்தியன் இஸ்ரேல் தொடர்பு அல்லது வந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவா இந்தியாவுடைய கருத்து அப்படின்னு கையெழுத்து போடும்போது அங்க இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிடுவாரு வேண்டாம் ஊர்காரெல்லாம் கொதிச்சிருவான் நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிடும் பெரிய பிரச்சனை ஆயிடும் எதற்காக இந்த பலஸ்தீன் பத்தி முஸ்லிம்களிடத்தில் விழிப்புணர்வு எடுத்துறோம்னா ஏற்படுத்தணும்னா இப்படிப்பட்ட பல காரணங்களுக்காக ஆனால் எதை பத்தியும் சிந்திக்காம எதை பத்தியும் யோசிக்காம வெள்ளிக்கிழமை வந்தா பிரியாணி சாப்பிட்டா போதும்னு இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பலஸ்தீனத்தை குறித்த கவலையும் கிடையாது மஸ்ஜித் ரக்சாவை மீட்ட வேண்டும் என்கிற ஆசையும் கிடையாது மஸ்ஜித் ரக்சாவில் தொழுது ஐநூறு ரக்கத்தை வாங்க வேண்டும் என்கிற அந்த ஐநூறு ரக்கத்தொழுது நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆசையும் இல்லாமல் முஸ்லிம்கள் இருக்கிறோம் ஆனால் சகோதரர்களே நம்மெல்லாம் சாமானிய மக்களாக இருந்தாலும் நம்முடைய துவா சாமானியமானதல்ல அப்படிதானே நம்ம சாமானிய மக்களாக இருக்கலாம் நம்ம வந்து இந்த நாட்டில் கண்டுகொள்ளப்படாத மக்களாக இருக்கலாம் ஆனா நம்ம யாரால கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க அல்லாவால் கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க அதனால அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம நிறைய துவா செய்யணும் அந்த நாடு மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் வருவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் இஸ்ரேல் என்கிற அந்த பெயர் அழிக்கப்பட்டு பலஸ்தீன் என்கிற அந்த புனித பெயர் அங்கே சூட்டப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அங்கே பிரயாணம் செய்து ஐநூறு ரகத்து தொழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரணும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது கிறிஸ்டியன் பில்கிரிமேஜ் என்கிற பேரில் அரசாங்கம் என்ன செய்து மானியம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் அனுப்புது எங்க அனுப்புது ஏன்னா ஜெருசலம் அவனுக்கு புனித பூமி ஜெருசலம் வந்து அவனுக்கு புனித பூமி இதே நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை நலவாரியம் இருக்கு பாத்தீங்களா அங்க போனீங்கன்னா தெரியும் முன்னாடி ஒரு பெரிய நோட்டீஸ் இருப்பாங்க இது கிறிஸ்தவ புனித பயணம் என்கிற பேரில் என்னது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுக்கிறார் இருபதனாயிரம் ரூபாய் அரசாங்கம் என்ன கொடுக்குது பர் ஹெட் ஒவ்வொரு தலைக்கும் சுமார் இருபதனாயிரம் ரூபாய் அரசாங்கம் என்ன கொடுக்குது மானியம் கொடுக்குது அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல என்ன செலவாகுதோ அதை தான் என்ன செய்யணும் அந்த பில்கிரிமேஜ் பண்ணக்கூடியவர் அந்த புனித கடமையை நிறைவேற்றக்கூடியவர் தரணும் அப்போ உலகம் முழுவதும் முஸ்லிம்களை தவிர்த்து மீது எல்லா மதக்காரர்களுக்கும் அது புனிதமாக இருக்கிறது ஆனா உண்மையிலேயே அது புனித சொந்த இடமாக யாருக்கு இருக்கணும் அதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வரலாறு அதை விளங்கிக் கொண்ட நம்ம என்ன செய்யணும் இந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் துவா செய்ய வேண்டும் இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிக்கு எதிராகவும் யூதர்களுடைய எல்லா விதமான அந்த அந்த கொடூரமான தன்மைகளுக்கு எதிராக அல்லாவிடத்திலே துவா கேட்டு மீண்டும் இந்த பலஸ்தீன் நம்முடைய கையில் வருவதற்கு எல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ரதாவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون